திருச்சிற்றம்பலம் திருப்பட்டினத்து பிள்ளை அவர்கள் அருளி செய்த திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி திருச்சிற்றம்பலம் மெய் தொண்டர் செல்லும் நெறியறியேன் மிக செய் கை தொண்டர் தம்மிலும் நற்றொண்டு வந்திலன் உண்பதற்கே பொய் தொண்டு பேசி புறம் புறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டனேன் பணி கொள்ளுதியோ கச்சியே கம்பனே ஏ கம்பனே என்னை ஆள்பவனே இமையோர்க்கிறங்கி போகம்பன் கொடுக்கின்ற நாயகா பொங்கும்மைவாய் நாகம் பொன்னாரம் என புலிவுற்று நல்நீரணியம் ஆகம் பொன்மாமலை ஒப்பவனே என்பன் ஆதரித்தே தரித்தேன் மனத்துந்திகள் திகழ் தருநாமம் தடம் பொழில் வாய்வரித்தேன் வரித்தேன் முரல் கச்சியே கம்பனே என்றன் வல்வினையை அறித்தேனுனை படியாதவர் ஏழமை கண்டவரை சிரித்தேன் உனக்கடியாரடி போன தெளிந்தனே தெளி தருகின்றது சென்றன் மனம் நின் திருவடிவம் அழிதரு நின்னருட்கையம் இனி இல்லை அந்தி செக்கர் ஒளி தருமேனியம் ஏ கம்பனே என்று கந்தவர் தாள் தரு தூளி என் தலைமேல் வைத்த தன்மை பெற்றே பெற்றுகந்தேன் என்றும் அர்ச்சனை செய்ய பெருகுனின் சேர் கற்றுகந்தேன் என் கருத்தினிதா கட்சியே கம்பத்தின் பற்றுகந்தேரும் உகந்தவனே படனாக கச்சின் சுற்றுகந்தேர் விடை மேல் வருவாய் நின் துணையடியே அடி நின்ற சூழல்ல கோச்சரம் மாலுக்கயற்கலரின் முடி நின்ற சூழ்முடி காண்பரிதாயிற்றுக்கார் முகிலின் இடிநின்ற சூழ் குரல் ஏருடையே கம்பயாமிங்கனே வடி நின்ற சூலப்படையுடையாயை வணங்குவதே வணக்கம் தலை நின் திருவடிக்கே செய்யும் மையல் கொண்டோர் இணக்கன்றி மற்றோர் இணக்கறிவோமல்லம் வல்லறவின் குணக்குன்றவில்லி குளிர்கட்சியே கம்பம் பாடின் நல்லால் கணக்கன்று மற்றொரு தேவரை பாடும் கவி நலமே நலந்தர நான் ஒன்று சொல்லுவேன் கேண்மின் நல்லீர்கள் அன்பு கலந்தரனார் கட்சியே கம்பம் கண்டு கனல் திகிரி ஜலந்தரன் ஆகம் ஒழிக்க வைத்தாய் தக்கன் வேள்வியெல்லாம் நிலந்தரமாகச் செய்தாய் என்று பூச்சித்து நின்மின்களே மின்கள் என்றார் சடை கொண்டல் என்றார் கண்டம் மேனி வண்ணன் பொன்கள் என்றார் வெளிப்பாடு தம் பொன்னடி பூண்டு கொண்ட என்றாலும் பிரிந்தறியார் கட்சியே கம்பத்தான் தன்களென்றாருலகெல்லாம் நிலை பெற்ற தன்மைகளே தன்மையிற்குன்றா தவத்தோரிமையவர் தாம் வணங்கும் வன்மையிற்குன்றாமதிர்கட்சி ஏகம்பர் வன்கையிலை பொன்மயிர்ச்சாயலும் சேயரி கண்ணும் புரிகுழலும் மென்மயிர்ச்சாயும் மருங்குலும் காதல் விளைந்தனவே தனவிட்டுமை தழுவத்தழும் புற்றவர் தம்மடியார் மனம் விட்டகலாமதிர்கட்சியே கம்பர் கையிலை சினம் விட்டகலா களிருவினாவியோர் சேயனையார் புனம் விட்டகலார் பகலாம் பொழுதும் நம் பூங்கொடியே பூங்கொத்திருந்தழையார் பொழில் கட்சியே கம்பர் பொற்பார் கோங்கத்திருந்த குடுமி கையிலயம் பொன்னொருத்தி பாங்கொத்திருந்தனை யாரணங்கே படர் கல்லருவி ஆங்கத்திருந்திழையாடி வந்தார் கண்டடி வருத்தே வருத்தம் தருமையும் கையில் தழையும் வன்மாவினவும் கருத்தந்தரிக்கும் நடக்கவின்றைய கழல் நினைய திருத்தந்தருளும் திகழ் கச்சியே கம்பர் சீர்கையிலை துருத்தந்திருப்பதன்றி புனங்காக்கும் தொழில் எமக்கே எம்மையும் எம்மை படிகொள்ளும் கம்பர் எழிற்கையிலை உம்மையும் மானிடம் இப்புனத்தே விட்ட வந்தமைந்தர் தம்மையும் மானையும் சிந்தையும் நோக்கங்கவர்வ என்றோ அம்மையும் அம்மலர் கண்ணும் பெருகீரருளுமினே அருளை தரு கம்பரம் பொற்கையிலையுள் எம்மையரம் பிருளை கரிமறிக்கும் இவரையர் உருத்தியைய வெருளக்கலை கணை தன்னொடும் போயின வில்லிமைக்கு மருளை தரு சொல்லி எங்கோ விலையுண்டெவ்வையகத்தே வையார் மழுப்படையே கம்பர் இங்கோய் மலை புனத்துள் ஐயார் வருகலை ஏனம் கரி தொடர் வேட்டையெல்லாம் பொய்யான ஐயர் மனத்த வெம்பூங்கொடி கொங்கை பொறாம் பையார் அறவிடையாயிற்று வந்து பரிணமித்தே பருமுத்து தித்திடும் சீர்மத்த யானை நுதல் பகுந்திட்டு உருமொத்த தின்குரர்ச்சியம் திரிநெறி ஓங்குவைவாய் பொறுமுத்தலை வேற்படை கம்பர் பூங்கையிலை புனத்துள் தருமுத்தனகை தன் அசையால் வெற்பசார்வரி தேம் அரிதன் திருக்கண்கிட நிறம் பாயிரம் போதணிய அரிதன் திருவடி கற்சித்த கம்பர் அரிதன் திரு கங்குலியால் அழிந்த கையிலை அல்லிங்க அரிதன்றிருப்பதெம்பால் வெற்ப எம்மையர்க்கு அஞ்சுதுமே அஞ்சரத்தான் பொடியாய் விழத்தி விழித்தன்பு செய்வோர் நெஞ்சரத்தாழ்வுகந்தோர் கச்சி ஏகம்பர் நீழ்கையிலை குஞ்சரத்தாழ்வரை வீழனும் கொம்புய கும்ப மூழ்கும் வெஞ்சரத்தாரனவோ அல்லவோ இவ்வியன் முரசே சேதன் உமை கணவன் திரியே கம்பத்தான் தாய் தந்தையாய் உயிர் காப்போன் கையிலை தயங்கி இருள்வாய் வேய் தந்த தோழினம் ஊசலொடும் விரை வேங்கை தன்னை பாய் தந்த பூசலுண்டாங்கொண்ட தோசை பகடு வந்தே வந்தும் மணம் பெரின் பொன்னனகீர் மன்னும் ஏ கம்பர்த்தம் முந்தும் மருவி கையிலை மலையுயர்த்தேனிழிச்சே தந்தும் மலர் கொய்தும் தன் தினை மேயும் கிளி கடிந்தும் சிந்தும் புகர்மலை கைச்சும் இச்சாரல் திரிகுவனே திரிய புறமெய்தையே கம்பனார் திகழும் கயிலை கிரியர் குறவர் பருவத்திடு தரளம் வினையோம் விரிய சுருள் முதலானும் அடைந்தோம் விரை விரைந்து பிரிய கதிர் முத்தின் நீர் பெற்றதென்னங்கும் பேசுமினே பேசுகையாவருமை என்று பித்தரெங்கும் பூசுகையார் திருநீற்றெழில்லே கம்பர் பொற்கையிலை தேசுகையார் சிலை வெற்பன் பிரியும் பரிசிலர கூசுகையாதுமில்லா குலை வேங்கை பெயர் நும்மையே பெயரானலத்தொழில் ஏ கம்பனார் பிறை தோய் கையிலை பெயரா திருக்கப்பெருகிளிகாள் புனமே பிரிவின் துயரால் வருந்தி மனமும் இங்கோடி தொழுது சென்ற தயராதுரையும் வெற்பற்கடியேற்கும் விடை தமினே தம்மை பிறவி கடல் கடப்பிப்பவர் தாம் வணங்கும் மும்மை திருக்கண்முகத்தெழில் ஏ கம்பர் மொய்கையிலை அம்மை கருங்கண்ணி தன்னொடின் பந்தரும் தன்புனமே எம்மை கவலை செய்ய சொல்லியோ வல்லி எய்தியதே இயங்கும் திரிபுரம் எய்த ஏ ஏகம்பரெழிற்கையிலை தயங்கு மலர் பொழில் காழ் தையல் ஆடருவித்தடங்காள் முயங்கு மணியரை கால் மொழியீர் ஒழியாது நெஞ்சம் மயங்கும் பரிசு பொன்னார் சென்ற சூழல் வகுத்தமக்கே வகுப்பாரிவர் போல் மனத்துக்கு நாள் தன்னுடின்பம் மிகுப்பார்கள் ஆறுயேரொன்றாம் இருவரை வெள்ள கள்வாய் நிகுப்பால் மலர் கொண்டு நின்றார் கிடக்க நிலாவு கம்பர் தொகுப்பால் மணி சிந்தருவி கையிலை இச்சூழ் புனத்தே புனங்குழையாதென்று மென்தினை கொய்தும் போகலுற்ற கனங்குழையாள் தற்பிரிய நமக்குறும் கையறவால் மனங்குழையா வரும் கண்களி பண்பல தொண்டர் இனங்குழையா தொழும் ஏ கம்பர் இக்கையிலாயத்துள்ளே உள்ளம் பெரியரல்லா சிறுமானுடர் உற்ற செல்வம் கள்ளம் பெரிய சிறுமனத்தார் கன்றி கங்கை என்னம் வெள்ளம் பெரிய சடை திரு ஏகம்பர் விண்ணரணம் தள்ளம் பெரிகொண்டமைத்தார் அடியவர் சார்வதன்றே அன்றும் பகையடர்க்கும் பரிமாவும் மத அருவே குன்றும் பதாதியும் தேரும் குலவிக்குடை நிழற்கீழ் நின்றோ பொலிகினும் கம்பர் நன்னீரெனுதற்கிலரேல் என்றும் அரசும் முரசும் பொலியாயிரு நிலத்தே நிலத்திமையோரில் தலையாய் பிறந்த மறையொடங்கம் பலத்திமை போதும் பிரியாய் எரி வளர்த்தாலும் வெற்பன் குலத்துமையோர் பங்கற் கட்சியுள்ளே கம்பம் கூடி தொழும் நலத்தமையாதவர் வேட்டுவர் தம்மின் நடுப்படையே படையாலுயிர் கொன்று தின்று பசுக்களை போலச் செல்லும் நடையால் அறிவின்றி நட்பிடை பொய்த்து குலங்களினும் கடையாய் பிறக்கினும் கச்சியுள்ளே கம்பத்தெங்களையாள் உடையான் கழற்கண்பரேல் அவர் யாவர்க்கும் புத்தமரே உத்துங்கையானை உரியார் விரலால் அறக்கன் சென்னி பத்துங்கை யானை இருபதும் தர வைத்தில்லயம் ஒத்துங்கையாலவன் பாடக்கையிலையின் நூடுகை வாழ் எத்துங்கையான் என்று கந்தளித்தார் கட்சி ஏகம்பரே அம்பரம் கால நல் நீர் நிலம் திங்கள் அருக்கன் அம்பரம் கொள்வதோர் வேழத்து உரியவன் தன்னுருவாம் எம்பரன் கட்சியுள்ளே கம்பத்தான் இடையாதடைவான் நம்பரன் தன்னடியார் அறிவார்கட்கு நற்றுணையே துணை தாமரையடியும் பவளத்திரள்ளன் குரங்கும் பனைத்தோளகலமும் கண்டத்து நீலமும் மண்டத்து பிணைத்தாலன சடையும் திரு முக்கணும் பெண்ணார் பக்கத்தனைத்தாரெழிற்கம்பருங்கள் பிரானார் கழகியவே அழகறிவிற்பெரிதாகிய ஏகம்பரத்தர் கொற்றம் பழகறிவிற்பெரியோர் தமை பற்றலர் பற்றும் அன்பின் குழகறிவேற்பினுள் ஒன்றறியாரறியாமை தெய்வம் கிழகெரிய பட்டுலந்தார் உலகிற்கிடந்தனரே கிடக்கும் ஒரு பாலிரைக்கின்ற பாம்பொரு பால் பால்மதியம் தொடக்குண்டிலங்கும் மலங்கும் திரை கங்கை சூடும் கொன்றை வடக்குண்ட கட்டத்தலை மாலை வாழால் மலைந்த வெம்போர் கடக்கோ விடை திரு ஏகம்பர் கற்றை சடை முடியே கற்றை பவளச்சடை வலம் பூக்கமிழ் கொன்றையந்தார் முற்றுற்றிலா மதியின் கொழுந்தே கம்பர் மொய்குழலாம் மற்றை திசையின் மணி பொற்கொழுந்த தரங்கழு நீர் நெற்றி பொலுகின்ற சூட்டழகாகி திகழ் தருமே தருமருட்தன்மை வலப்பால் கமல கண்ணெற்றியின் மேல் திருமலர் கண் பிளவின்றி கழுந்தழல் செல்வக்கம்பர் கருமலர் கண்கிடப்பாலது நீலம் கனிமதத்து வருணுதர் பொட்டணங்கு குயர்ந்தோங்கோ மலர் குழலே மலர்ந்த படத்துச்சி ஐந்தினும் செஞ்சுடர் மாமணி விட்டு அலர்ந்த மணி குண்டலம் நில்லாடி வரும் நலந்திருநீள் வயிரம் வெயிர்ப்பாயனகுமணிகள் கலந்த செம்பொன் மகரக்குழை ஏகம்பர் காதிடமே காதலை கும்பலத்தோள் பவள குன்றம் அங்குயர்ந்து போதலை கும்பனி பொன்மலை நீற்றின் பொலியகலம் தாதலைக்கும் குழர் சேர்பனை தோல் நருஞ்சாந்தணிந்து சூதலைக்கும் முலை மார்பிடம் ஏகம்பர் சுந்தரமே தரம் பொற்பழியும் உலகட்டியை எய்து தரந்தளராம் உரம் பொற்புடைய திருவயிராம் வலம் உம்பர் மும்மை புறம்பொற்பழித்து அகம்பர்க்கு தரத்திடு பூண்முலையும் திரம்ப பொறாது தளரில வஞ்சியும் நேர் உடைத்தேம் உடை புலியாடையின் மேலுரக கச்சு வீக்கி முஞ்சி வடத்தொரு கோவணம் தோன்றும் மறைவலம் மற்றையல்குல் தொடக்குரு காஞ்சி தொடுத்த அரசிலை தூணுண்டுகில் அடப்பொலி ஏருடை ஏ கம்பம் மேய அடிகளுக்கே அடிவலப்பாலது செந்தாமரையொத்ததிர் கழல் சூழ்ந்து இடிகுரற்கூற்றின் எருத்திரவைத்த திளந்தளிரின் அடியிடப்பாலது பஞ்சுர அஞ்சுஞ்சிலம்பணிந்த வடிவுடைத்தார் கச்சியே கம்பம் மேய வரதருக்கே தருக்கவர்தான் மிக்க முப்புறம் எய்தயன் தன் தலையை நெருக்கவற்றோட மழுவாழ் நெருக்கவற்றோடமழுவாழ்விசைத்தது நெற்களென்றும் பருக்கவற்றாங்கச்சியே கம்பரத்தர்தம் பாம்புகளின் திருக்கவற்றாலிட்டருளும் கடகத்திருக்கரமே கரத்தத்தமருகத்தோசை கடுத்தண்டம் மீ பிளப்ப அரதத்தபாதம் நெறித்திட் அவனிதலம் நெறிய தரதத்திசைகளுக்கப்புறம் போர்ப்பச் சடை விரித்து வரத்தை தரு கம்பராடுவர் மானடமே நடனம் பிரானுகந்துய்ய கொண்டானென்று நான் மறையோர் உடன் வந்து மூவாயிரவர் இறைஞ்சி நிறைந்த உண்மை கடனன்றி மற்றறியாத்தில்லை அம்பலம் காலத்தியாம் இடம் எம்பிரான் கட்சியே கம்பமேயார்கினியனவே இனியவர் இன்னார் அவரையொப்பார் பிறர் என்ன ஒண்ணா தனியவர் தையல்லுடனாம் ஒருவர் அறம் பணித்த முனியவர் ஏறும் புகந்த முக்கண்ணவர் சண்டி அன்புக்கு இனியவர் காய்மழுவாட்படையார் கச்சியே கம்பரே பரவித்தனை நினைய கச்சியே கம்பர் பண்ணுமையல் வரவித்தனையுள்ளதெங்கறிந்தேன் முன்னவர் மகனார் புறவித்தனையடிக்க கொடிதாய் விடியாயிரவில் அறவித்தனையும் கொண்டார் மடவார் ஒன்றிலாட்டிடவே இடவம் சுருக்கென பாயும் முஞ்சென்னினகுதலை கண்டிட அஞ்சுவர் ஏ கம்பத்தீர் படமஞ்சுவாயது நாகம் இறைக்கும் அதனுக்கு முற்பட அஞ்சுவர் எங்கனே பலி வந்திடும் பாங்குகளே பாங்குடை கோள் புலியின் அதழ் கொண்டீர்னும் பாரிடங்கள் தாங்குடை கொள்ள பலி கொள்ள வந்தீர் தடங்கமலம் பூங்குடை கொள்ள புனர்கட்சி ஏகம்பம் கோயில் கொண்டீர் ஈங்கிடை கொள்ள கலை கொள்ள வந்தீர் இடைக்குமின்றே இடைக்குமென் தோற்கும் இணை முலையாய் முதியார்கள் தஞ்சொல் கடை கண்ணன்றாங்கச்சியே கம்பர் ஐயம் கொளக்கடவும் விடைக்கு முன் தோன்ற நில்லே நின்றினி இந்த மொய்க்குழலார் கிடைக்கும் கிடைக்குமுன் தோன்ற நஞ்சங்கிது போதங்கிருத்துவமே கிரிபல பேசிச் சதிரால் நடந்து விடங்குபட குறிபல பாடி குளிர் கட்சியே கம்பரையங்கொள்ள நெறிபலவார் குழலார் மெலிவுற்ற நெடுந்தெருவில் செறிபல வெள்வளை போயினதாயர்கள் தேடுவரே தேடுற்றில கள்ள நோக்கம் தெரிந்தில சொற்கள் முடிகூடுற்றில குழல் கொங்கை பொடித்தில கூறும் இவள் மாடுற்றில மணியின் மடகல் குலும் மற்றிவள் பால் நாடுற்றில எழில் ஏ கம்பனார் கொள்ளம் நல்கிடத்தே நல்கும் புகழ் கடவுர் நன்மறையவன் உய்ய நன்னே கொல்கின்ற கூற்றை குமைத்த வெங்கூற்றம் குளிர் திரைகள் மல்கும் திருமறை காட்டமிர்தென்றும் தான் புல்கும் பொழிற்கட்சியே கம்பம் மேவிய பொன்மலையே மலையத்தகத்தியன் அர்ச்சிக்க வடகையிலை நிலையத்தமரர் தொழையிருந்தான் நெடுமேறு என்னும் சிலையை தன் பைம்பொன்மதில் திரு ஏ கம்பத்தான் திகழ் நீர் அலையத்தடம் பொன்னி சூழ் திரு ஐயார் தருமணியே மணியார் அறிவித்தடம் இமயங்குட கொல்லிகல்லின் திணியார் அருவி என்னார்த்த சிராமலை ஐவனங்கள் அணியாரருவிகவர் கிளியோப்பும் இன்சாரல் விந்தம் பணிவார் அருவினை தீர்க்கும் ஏ கம்பர் பருப்பதமே பருப்பதம் கார்த்தவள் மந்தரம் இந்திர நீலம் வெள்ளை மறுப்பதம் கார்கருங்குன்றியங்கும்பரம் குன்றம் வில்லார் நிருப்பதம் காகுதீனாரும் மகேந்திரம் என்றிவற்றில் இருப்பதம் காபுகந்தான் கட்சியே கம்பத்தெம்மிரையே இறைத்தார் புறம் எய்த வில்லிமை நல்லி மமான் மகட்கு மறைத்தார் கருங்குன்றம் வெண்குன்றம் செங்குன்றம் அன்னல் குன்றம் நிறைத்தார் நெடுங்குன்றம் நீழ்கழுக்குன்றம் என் தீவினைகள் குறைத்தார் முதுகுன்றம் ஏகம்பர் குன்றென்று கூறுமினே கூறுமின் தொண்டர் குற்றாலம் நெய்த்தானம் துருத்தியம்பேர் தேருமின் வேள்வி குடி திருத்தோணிபுரம் பழனம் ஆறுமின் போல் ஷடை வைத்தவனாரூரிடை மருதென்று ஏறுமின் நீரம்பிரான் கட்சியே கம்பம் முன்னினைந்தே நினைவார்கருளும் பிரான் திருச்சோற்று துறை நியமம் புனைவார் சடையோன் புகலூர் புறம்பயம் பூவணம் நீர் புனைவார் பொழில் திருவெண்காடு பாச்சில் அதிக என்று நினைவார் தரு நெஞ்சி நீர் கட்சியே கம்பம் நண்ணுமினே நன்னி பரவும் திருவாவடுதுறை நல்லம் நல்லூர் மண்ணில் பொலிகடம்போர் கடம்பந்துரை மண்ணு புன்கூர் எண்ணற்கரியபராய்த்துறை ஏற்கொள் எதிர்கொள் பாடி கண்ணிப்பிரை சடையோன் கச்சியே கம்பம் காண்பின் சென்றே சென்றேறி விண்ணுறும் மண்ணாமலை திகழ் வல்லம் மென் பூவின் தேரல் பாய் திருமார்பேறு பாசூர் எழில் அழுந்தோர் வந்தேரவன் திருவர் பெரும்பேறு மதில் ஒற்றியோர் நின்றேர்த்தரு கச்சியே கம்பம் மேயார் நிலாவியவே நிலாவு புகழ் திருவோத்தூர் திருவாமாத்தூர் நிறை நீர் சுலாவு சடையோன் புலிவலம் வில்வலம் கொச்சை தொண்டர் குலாவு திருப்பனங்காடு நன்மாகரல் கூற்றம் வந்தால் அலா என்றடியார்கருள் புரியே கம்பராலயமே ஆலயங்கார் கருகாவை கச்சூர் திருகாரி கரை வேலையங்கேறு திருவான்மியூர் திருவூரல் மிக்க சோலையங்கார் திருப்போந்தை முக்கோணம் தொடர்கடுக்கை மாலையன் வாழ்த்திரு ஆலங்காடு ஏகம்பம் வாழ்த்துமினே வாழப்பெரிதமக்கின்னருள் செய்யும் மலர்கழலோர் தாழச்சடை திரு ஏகம்பர் தம்மை தொழாதவர் போய் வாழப்பரர் சுரமாற்றாதளிரடி பூங்குழல் எம் ஏழை கிடை இருக்கும் குயபாரமியற்குறினே உருகின்ற வெவ்வழல் அக்கடம் இக்கொடி குன்பின்வர பெருகின்ற வன்மையினால் ஐய பேரருள் ஏ கம்பனார் துருகின்ற மென்மலர் தன்பொழில் கச்சியை சூழ்ந்திளையோர் குறுகின்ற பூங்குவளை குறுந்தன்பனை என்று கொளே கொள்ளோ கடுங்கதிரிற் கள்ளி தீச்சிலவே உலரி வெள்ளும் வெடிபடும் பாலையன் பாவை விடலை பின்னே தெள்ளும் புனற்கட்சியுள் திரு ஏ கம்பர் சேவடியே உள்ளும் அது மறந்தாரன போவதுரை பரிதே பறிப்பரும் திண்மை படையது காணரெனிற்சிறகு விரிப்பருந்துக்கிரை ஆக்கும் வெய்யே நஞ்சல் செஞ்சடை மேல் தரிப்பருந்தின் கங்கையார் திருயே கம்பமன்ன பொன்னே வரிப்பருந்தின் சிலையேயுமராயின் மறைகுவனே வனவரித்தின் புலியின் அதளே கம்ப மன்னருளே எனவரு பொன்னணங்கென்னணங்கிற்கென் எழிற்கழங்கும் தனவரி பந்தும் கொடுத்தெனை புல்லியும் இற்பிரிந்தே இனவரி கல்லதர் செல்வதெங்கே ஒல்கும் ஏழை நெஞ்சே நெஞ்சார் தர இன்பம் செய்கழல் ஏ கம்பர் கச்சி என்னாள் பஞ்சாரடி வைத்த பாங்கிவை யாங்கவள் பெற்றெடுத்த வெஞ்சார் தன் பின் செலமுன் செல்வெடுவென்ற அஞ்சாடுதிரற்காலை தன் போக்கிவை அந்தத்திலே இலவ வெங்கானுனை எல்லால் தொழுஞ்சரண் ஏ கம்பனார் நிலவும் சுடரொளிவை அவனே தன்மலர் மிதித்து செலவும் பருக்கை குளிர தளிரடி செல் சுரத்துன்னுலவும் கதிர் தணிவித்தருள் செய்யும் ஒரு துணைக்கே துணையொத்த கோவையும் போலெழில் பேதையும் தோற்றலும் உன் இணையொத்த கொங்கையோடே ஒத்த காதலோடே இனரே அணையத்தரேரொத்த காளையை கண்டனம் மற்றவரில் பிணையொத்த நோக்கிடை பெண்ணிவள் தன்னொடும் பேசுமினே மின்னலிக்கும் வணக்கத்திடையாளையும் மீளியையும் நென்னலிப்பாக்க வயந்தெய்தினரேலெம்மனையிற்கண்டீர் பின்னறி போக்கரும் குன்று கடந்தவரின்று கம்பர் மன்னரி தேர்ந்து தொழுங் கச்சி நாட்டிடை வைகுவரே உபரச் சொல்வேடுடை வேடுடை காடுகந்தாடிய ஏ கம்பனார் அவர கண்போன விமானத்தை ஆயிரம் உண்மை சுற்றும் துபரச்சி கரச்சி வாலயம் சூலம் துலங்குவின்மேல் கொடி திளைக்கும் கச்சி காடினம் கார்மையிலே கார்மிக்க கண்ட தெழில் திரு ஏகம்பர் கட்சியின் வாய் ஏர்மிக்க சேற்றெழில் நெல்லடுவோர் ஒலி பொன்மலை போல் போர்மிக்க சென்னல் குவிப்போர் ஒலி கருப்பாலையொலி நீர்மிக்க மாக்கடலின் ஒலியேயொக்கும் நேரிழையே நேர்த்தமையாமை கொடுவேடர் நெடுஞ்சுரத்தை பார்த்தமையாலிமை தீந்தகண் பொன்னே பகட்டுரிவை போர்த்தமையாலுமை நோக்கரும் கம்பர் கச்சி பொழிலுள் சேர்த்தமையாலிமை போதணி சீதம் சிறந்தனவே சிறை வண்டு பாடும் கமலக்கிடங்கி வைச்செம்பழுக்காய் நிறை கொண்ட பாளை கமுகின் பொழிலிவை தீங்கனியின் பொறை கொண்ட வாழை பொதும்புவை புஞ்சடை கம்பனார் நரை கொண்ட பூங்கச்சி நாடெங்கும் இவ்வண்ணம் நன்னுதலே நன்னுதலார் கருங்கண்ணம் செவ்வாயும் இவ்வாறென போய் மன்னிதழார் திருநீலமும் மாம்பலும் பூப்பவள்ளை என்னவெலாம் ஒப்புக்கதாதென்று வீரிடும் ஏ கம்பனார் பொன்னுதலார் விழியார் கச்சி நாட்டுள் இப்பொய்கையுளே உள்வார் குளிர நெருங்கி கருங்கிடங்கிட்ட நன்னீர் வள்வாழைகளொடு செங்கையில் மேய்கின்ற எங்களை ஆட்கொள்வார் பிறவி கொடாத ஏ கம்பர் குளிர் குவளை கழ்வார்த்தரு கச்சி நாட்டெழில் ஏறி களப்பரப்பே பரப்பார் விசும்பிற்படிந்த கருமுகில் அன்னனன் நீர் தரப்பாசிகள் மிகு பண்பொடு சேம்படர் தன் பனைவாய் சுரப்பார் எருமை மலர் தின்னத் துன்னுகராவொருத்தல் பொறப்பார் பொலிநுதலாய் செல்வ கம்பர்தம் பூங்கச்சியே கச்சார் முலை மலை மங்கை கண்ணார எண்ணான் கரமும் வச்சார் மகிழ் திரு கம்பர் தேவி மகிழ விண்ணோர் விச்சாதரர் தொழுகின்ற விமானமும் தன்மமரா அச்சாலையும் பரப்பாங்கணி மாடங்கள் ஓங்கினவே ஓங்கின ஊரகம் உள்ளகம்பும்பர் உருகிடமாம் பாங்கினில் நின்ற தரியுரை பாடகம் தெவ்விரிய வாங்கின வாட்கண்ணி மற்றவர் துணிவான் கவிகள் தாங்கின நாட்டிருந்தாளது தன்மனையாயிழையே இழையாரவணியே கம்பர் நெற்றி விழியின் வந்த பிழையாருள் நம்பிராட்டியதின்ன பிறங்கலுன்னும் நுழையாவரு திரிசூலத்தள் நோக்கரும் பொன்கடுக்கை தழையார் பொழிலிது பொன்னே நமக்கு தளர்வில்லையே தளராமிகு வெள்ளம் கண்டுமை ஓடித்தமை தழுவ கிளையார் வளை கைவடுப்படும் இங்கோர் கிரிபடத்தார் வளமா பொழில் திரியே கம்பம் மற்றிது வந்திரைஞ்சி உளராவது படைத்தோ மடவாயிவ்வுலகத்துளே உலவியமின்படம் வீசி உருமதிர் உள்முழங்கி வலவிய மாமதம் பாய்முகில் யானைகள் வானில் வந்தால் சுலவியவார்குழல் பின்னரென்பாரீர் என நினைந்து நிலவியையே கம்பர் கோயிர் கொடியன்ன நீர்மயனே நீரென்னிலும் அழுங்கண்முகில் கால் நெஞ்சம் மஞ்சலை என்றார் என்னிலும் தமராயுரை பாரமராவதிக்கு நேரென்னிலும் தகும் கச்சியுளே கம்பர் நீள்மதில்வாய் சேரென்னிலும் தங்கும் வாட்கண்ணி தான் அன்பர் தேர்வரவே வரங்கொண்டிமையோர் நலம் கொள்ளும் ஏ கம்பர் கட்சி அன்னாய் பரங்கொங்கை தோவன்மின் முத்தம் அன்பர்தம் தேரின் முன்னே தரம் கொண்டு பூக்கொண்டு கொன்றை பொன்னாகத் தண்காந்தட்குத்தின் தரம் கொண்ட பொற்சுண்ணமேந்தவும் போந்தன கார்முகிலே கார்முகம் மாறவன் கை கொண்ட கம்பர் கழல் தொழுது போர்முகமா பகை வெல்லச் சென்றார் புணரி நீர்முகமாக இருண்டு சுரந்தது நேரிழை நாம் ஆர்முகமாக வினை கடல் நீந்தும் அயர்வுயிர்பே உயிராயின அன்பர் தேர்வர கேட்டு முன்வாட்டமுற்ற பயிரார் புயல் பெற்றதென்னை நம் பல்வளை பான்மைகளாம் தயிரார் பால் நெய்யொடும் ஆடிய ஏ கம்பர் தம்மருள் போல் கையிரா வளையழுந்த கச்சிறுத்தன கார்மையிலே கார்விடை வண்ணத்தன் நன்றே தழுவினும் இன்று தனி போர்விடை பெற்றதேர் மாண்டார் என அண்டர் போதவிட்டார் தார்விடையே கம்பர் கச்சி புறவிடை தம் பொன்னன்பூண் மார்விடை வைக்கல் பெறுவார் தழுவ மழவிடையே விடைப்பாய் கொடுமை எண்ணாது மேலாங்கண்ணி வேல் கருங்கண் கடைப்பாய் மனத்திளங்காளையர் புல்கொழி கம்பர் கச்சி மடைப்பாய் வயலினமுல்லையின் கன்றோடான் கன்றினம் கடைபாய்தொரும் பதிமன்றில் கடல் போல் கலந்தெழுமே எழுமலர் தன் பொழில்லே கம்பர் கச்சியிருங்கடல்வாய் கொழுமன புன்னை துணர்மணர் குன்றில் பரதர் கொம்பே செழுமலர்ச்சேலல்ல வாழல்ல வேலல்ல நீலமல்ல முழுமலர் கூறம்பினோர் இரண்டாலும் முகத்தனவே முகம்பாகம் பண்டமும்பாகமென்றோதிய மூதுரையை உகம்பார்த்திரேல் என்னலம் உயரே கம்பர் கச்சி முன்னீர் அகம்பாக ஆர்வின் அளவில்லை என்னென் பவள செவ்வாய் நகம்பால் பொழில் பெற்ற நாமுற்றவர் கொள்க நன்மயலே மயக்கத்த நல்லிருள் கொல்லும் சுரவோடெரிமகரம் இயக்கத்திடு சுழிபோதம் கழிக்கிளறக் கழித்தார் துயக்கத்தவர்க்கருளாக்கம்பர்கச்சிக் கடல பொன்னூல் முயக்கத்தகல்வ பொறாள் கொண்க நீர்வரும் ஊர்கஞ்சுமே மேயிரை வைக்கக் குருகுணராமது உண்டு புன்னை மீயிரை வண்டோதமர் பொக்கடிய விரி கடல்வாய் பாயிரை நாகங்கொண்டோன் தொழும் கம்பர் கச்சி கச்சிப்பௌவநீர் தூயிரை காணல் மற்றார் அறிவார் நந்துரைவர் பொய்யே பொய்வரு நெஞ்சினர் வஞ்சனையாரையும் போகவிடான் மெய்வரும் பேரருள்ளே கம்பர் கச்சி பிறை இனவாய் கைவரும் புள்ளொடு சங்கினம் மார்ப்பனம் சேர்ப்பதின் தேர் அவ்வரு தாமங்களினம் வந்தார்ப்ப அணைகின்றதே இன்று செய்வோம் இதனில் திரு ஏகம்பர்க்கெத்தனையும் நன்று செய்வோம் பணி நாளை என்றுள்ளி நெஞ்சேயுடலில் சென்று செய்யாரை விடும் துணை நாளும் விடாதடிமை நின்று செய்வாரவர் தங்களின் நீள் நெறி காட்டுவரே காட்டி வைத்தார் தம்மையாம் கடிப்பூ பெய்ய காதல் வெள்ளம் ஈட்டி வைத்தார் தொழும் ஏ கம்பரேதுமில்லாத எம்மை பூட்டி வைத்தார் தமக்கன்பது பதிற்று பதிற்றுப்பத்து பாட்டி வைத்தார் பரவித் தொழுவாம் அவர் பாதங்களே பாதம் பரவியோர்பித்து பிதற்றினும் பல்பணியும் ஏதம் புகுதாவகையருள் ஏகம்பர் ஏத்தெனவே போதம் பொருளால் பொலியாத புன்சொல் பனுவல்களும் வேதம் பொலியும் பொருளாம் எனக் கொள்வர் மெய்த்தொண்டரே திருச்சிற்றம்பலம்